الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين أما بعد عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال من نفس مؤمن كربة من كرب الدنيا نفس الله عنه كربة من كرب يوم القيامة ومن يسر على معسر يسر الله عليه في الدنيا والآخرة ومن ستر مسلما ستره الله في الدنيا والآخرة والله في عون العبد ما كان العبد في عون أخيه رواه مسلم அன்புக்குரிய முசல்லிம்களே இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் முப்பத்தி ஆறாவது ஹதீஸ் அர்பைன் நவி என்ற புத்தகத்தில் இருந்து இந்த ஹதீஸ் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸு நீண்ட ஹதீஸினால முதல் பாகத்தை நாம் பார்க்கலாம் ஹுரே அதிகலன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலேஹி வசல்லம் கூறினார் எவர் ஒருவர் ஒரு முக்மினுடைய துன்பத்தை நீக்குவாரேயானால் இந்த உலகத்தின் துன்பத்தை நீக்குவாரேயானால் அல்லாஹ் அவருடைய மறுமை ஏற்படக்கூடிய துன்பங்களை அல்லாஹாலா நீக்குவான் யார் இந்த தேவையுள்ள ஒருவரின் தேவைகளை இந்த உலகத்தில் பூர்த்தி செய்கின்றார்களோ அல்லாஹ் அவனுடைய தேவையை இம்மை மற்றும் மறுமையில் அல்லாஹு தாலா பூர்த்தி செய்கின்றான் எவன் ஒருவன் ஒரு முஸ்லீமுடைய குறையை அவன் செய்த குறையை அல்லது அவன் செய்த தவறை மறைக்கின்றானோ அல்லாஹு தால அவனுடைய குறைகளையும் அவனுடைய தவறுகளையும் இந்த உலகத்திலும் மறுமையிலும் அல்லாஹு தாலா மறைத்து விடுகின்றான் அல்லாஹ் அடியானுடைய உதவியில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பான் எதுவரை அடியான் தன்னுடைய சகோதரருக்கு உதவி செய்து கொண்டிருப்பானோ இது ஒரு பாகமாக இருக்கின்றது நண்பர்களே இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட முதல் விஷயம் ஒரு மொக்மினுக்கு ஒரு மொக்மினுக்கு ஏற்படக்கூடிய இந்த துன்பம் இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய சிரமம் துன்பம் துயரம் இதில் ஒரு மொக்மின் அந்த துன்பத்தை நோ நீக்குவாரையானால் அல்லாஹு தாலா அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலும் அதற்கு கொடுக்கக்கூடிய கூலியும் அஜரும் என்ன அவனுக்கு கியாமானால் ஏற்படக்கூடிய துன்பங்களிலிருந்து அல்லாஹு தாலா ஒரு துன்பத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான் கியாம நாள் இங்கு நாம் கூறுகின்றோம் கியாம நாள் என்பது எதற்காக நாம் கூறுகின்றோம் கியாம என்றால் ஒரு விஷயத்தை நிறுத்துவதும் நிலைநாட்டுவதற்கும் நாம் கியாமா என்று சொல்லப்படும் அரபி ஒளியில் யோமுல் கியாமா என்று கூறும் பொழுது அந்த நாளில் நிலைநாட்டப்படும் எந்த எந்த விஷயங்கள் நிலைநாட்டப்படும் ஒன்று அதே நாளில்தான் இந்த உலகத்தை அழிப்பதற்காக அல்லாஹு தாலா ஒரு நேரத்தை நிலைநாட்டுவான் அதே நாளில்தான் சாட்சிகளை அல்லாஹு தாலா கொண்டு வருவான் அதை பற்றி அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறை சூரத்தில் முத்தஃபீனில் கூறுகின்றான் யோம யகுமுன்னா சிலி ரப்பில் ஆலமீன் மக்கள் முதலில் மக்கள் தன்னுடைய கபர்களிலிருந்து எழுப்பப்பட்டு அல்லாஹுடைய சந்திதாயத்தில் நிறுத்தப்படுவார்கள் அதற்கு கியாம நாள் சொல்லப்படும் அதே சூரத்துல் முத்தஃபிஃபின்ல யோமு எப்போமுன்னா சொல்லி ரப்பில் ஆலமீன் அன்றிய நாள் மக்கள் ரப்புல் ஆலமீனுக்கு முன்னால் அவர்கள் நிற்பார்கள் இரண்டாவது அதே நாளில் சாட்சிகள் நிறைத்த நிறுக்கப்படும் நிறுத்த வைக்கப்படும் அல்லாஹ் சூர வாஃபிருடைய ஐம்பத்தி ஓராவது ஆயத்தில் கூறுகின்றான் இன்னால ரன்சுரு ருசுலனா வல்லதீன ஆமனு ஃபில் ஹயாச்சி துனியா நிச்சயமாக நாம் நம்முடைய தூதர்களையும் நம்முடைய தூதர்களுக்கும் பிறகு அவர்களை ஈமான் கொண்டவர்களுக்கும் நாம் உதவியாக இருப்போம் உதவி செய்வோம் இந்த உலகத்தில் ஒயோம் எப்போமுல் அஷாத் அதே போல மற்றும் தீர் சாட்சிகள் நிலைநிறுத்தப்படக்கூடிய அந்த நாளிலும் நாம் உதவி செய்வோம் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றோம் ஆக இரண்டாவது காரணம் எதற்கு கையாமா என்று கூறுகின்றோம் அங்கு சாட்சிகள் நிறுத்தப்படும் அந்த சாட்சிகள் நம்முடைய நாவுகள் பேசாது மாறாக நம்முடைய உறுப்புகள் பேசும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உடலில் இருக்கக்கூடிய சதைகள் பேசும் அல்லாஹ் அந்த உறுப்புகளை பே பேச வைப்பான் அதே போல் நமக்கு சாட்சியாக <clears throat> நபிமார்கள் இருப்பார்கள் பிறகு நல்லோர்கள் இருப்பார்கள் அல்லது நாம் தீங்கு அளித்தோம் என்றால் அவர்கள் சாட்சியாக இருப்பார்கள் இப்படி என்று அனைத்து சாட்சிகளையும் அல்லாஹால் அன்று நிலைநாட்டுவான் மூன்றாவது விஷயம் அன்னஹு யக்கு மொஃபிஹில் ஆதில் அல்லாஹ் நீதியை நிலைநாட்டுவான் அல்லாஹு தான் இங்கு உலகத்தில் மக்கள் அநியாயம் செய்திரு கொண்டிருக்கின்றார்கள் அநியாயம் மீது அநியாயம் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த அனைத்திற்கும் அல்லாஹ் அந்த தீர்ப்பு நாளில் நீதியை நிலைநாட்டுவான் இதை பற்றி அல்லாஹு தலா சூரத்தில் அம்பியாவுடைய எழுபத் அறுபத்தி நாற்பத்தி ஏழாவது ஆயத்தில் குறிக்கும் வனதாவுல் மவாசீன் அல் கிஸ்தலி மற்றும் நிச்சயமாக நாம் மறுமை நாளில் அந்த கியாம நாளில் தரா தராசுவை நாம் நிலைநாட்டுவோம் எதற்காக நீதியை நிலைநாட்டுவதற்காக அந்த நாளில் எந்த ஒரு ஆத்மாவுக்கும் சிறிதளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது என்று அல்லாஹ் தலா கூறுகின்றனர் ஆக எவ்வளோ பெரிய நிலைமைகள் இருக்கும் அந்த பேம நாளில் ஒரு மனிதன் ஒரு முஸ்லீம் ஒரு முக்மின் உலகத்தில் அவனுக்கு ஏற்படக்கூடிய துன்பத்தை போர்க்கக்கூடிய முக்மினுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ச சன்மானமும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அஜுரும் கூலியும் என்ன மறுமையில் ஏற்படக்கூடிய குறிப்பாக கேமனால் ஏற்படக்கூடிய துன்பமும் அந்த அவ்வளவு பெரிய சிரமத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாப்பான் இரண்டாவது அல்லாஹ் தலா நபி சொல்லா கூறினார்கள் யார் தேவையுள்ளவன் ஒருவரின் தேவையை நிறைவேற்றுகின்றார்களோ அல்லாஹ் அவர்களுடைய இம்மை மற்றும் மறுமையில் அல்லாஹ் அவர்களுடைய தேவைகளை நிலைநாட்டுவான் பூர்த்தி செய்வான் இங்கு தேவையை நிலைநாட்டுவது என்பது குறுகளே ஷேக் உசேமி ரஹிமல்லா அவர்கள் இரண்டு விதமாக சொல்லியிருக்கின்றார் ஒன்று தேவை நிலைநாட்டுவது அல்லது தேவை பூர்த்தி செய்வது என்பது நமக்கு கடமையாக இருக்கும் நமக்கு ஒரு கடமையாக இருக்கும் இரண்டாவது அது சுண்ணாவாக இருக்கும் கடமையானது என்ன எடுத்துக்காட்டாக ஷேக் உசேமி ரஹிமால் எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள் ஒரு மனிதன் எனக்கு நூறு ரூபாய் கொடுக்கும் அல்லது ஒரு <clears throat> பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேண்டும் என்றால் நான் சென்று கேட்கின்றேன் எனக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பான் ஆனால் அவன் என்னுடைய நிலைமை மிக மோசமான நிலைமை இருக்குது உண்மையாகவே அவனுடைய நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது அவன் அந்த காசை கொடுக்க முடியாத நிலைமையில் அவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் பொழுது அங்கு நாம் அவனுக்கு அவகாசம் கொடுப்பது அவனுக்கு அந்த விஷயத்தில் இலகுவாக்குவது அந்த பிரச்சனையிலேருந்து அவனுக்கு கொஞ்சம் ராகத்தை எடுத்து கொடுப்பது இது வாஜிபாக இருக்கின்றது ஒரு முக்மீன் இன்னொரு முக்மீனுக்கு செய்யக்கூடியது உண்மையாகவே அவன் கொடுக்க முடியாத நிலையில் இருக்கும் பொழுது அவனுக்கு அவகாசம் கொடுப்பது இது நம் மீது கடமையாக இருக்கின்றது ஒன்று இரண்டாவது அதை இப்படி அல்லாஹ் தாலா தன்னுடைய திருமறையில் சூரத்தில் பக்ராவுடைய நூ இரநூத்தி எண்பதாவது ஆயிரத்தில் கூறுகிறான் ஒயின்கான் அது ஒசுரச்சின் இவர்கள் மிகவும் சிரமமாக கஷ்டத்தில் இருக்கின்றார்கள் என்றால் ஃபனதிரத்துன் இலா மைசரா ஒரு அவகாசத்தை அவர்களுக்கு நீங்கள் கொடுங்கள் என்று இங்கு ஹதி ஆயத்தில் சொல்லப்பட்டது இரண்டாவது என்ன ஒரு நபரை நாம் பார்க்கின்றோம் அவன் சிரமத்தில் இருக்கின்றான் கடனில் அவன் முழுகி இருக்கின்றான் கடன் கொடுத்தவன் வந்து அவனை சிரமப்படுத்துகின்றான் கஷ்டப்படுத்துகின்றான் இப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் நம்மால் முடிந்தால் அவருக்கு பரிந்துரை செய்து கொஞ்சம் அவகாசம் கொடுங்க செஞ்சிருவான் சார் ஏன்னா நிலைமை அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நாம் சொல்ல வேண்டும் இல்லை என்றால் நம்மால் அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்ய முடியும் என்றால் செய்வது இது சுண்ணாவாக இருக்கின்றது இது <clears throat> வாஜிபான விஷயம் அல்ல இந்த ஒரு விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் சிலர் கூறலாம் இந்த இருக்கக்கூடிய காலத்தில் காசு வச்சுக்கிட்டே அல்லது வசதி இருந்தே சில சாக்குகளை எனக்கு ஒன்றுமே இல்லைங்க எதுவுமே இல்லைங்க என்று சாக்கு சொல்லக்கூடிய இருக்கு இவர்களுக்கும் நாம் இந்த அவகாசம் கொடுக்க வேண்டுமா என்றால் ஷேக் உசைமி ரஹ்மல்லா பதில் கூறுகின்றார்கள் உண்மையாகவே அந்த மனிதன் அவனுடைய நிலைமை பற்றி நமக்கு நாம் ஆராயும் பொழுது அது அவனை உண்மையாகவே அவனுக்கு கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும் பொழுது அவனுக்கு அவகாசம் கொடுப்பது நம் மீது கடமையாக விடுகின்றது இல்லை அவன் வெறும் பாவனை செய்கின்றான் அல்லது அவன் வெறும் பேச்சுவார்த்தையாக இருக்கின்றது அவனுடைய உண்மையான நிலைமை அப்படி அல்ல நன்றாக இருக்கின்றான் என்றால் அங்கு நாம் வாய்ப்பு கொடுப்பது கொடுப்பது வந்து அவசியமல்ல என்று இங்கு கூறி ஷேக் உசேமி ரஹிமல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் மூன்றாவது விஷயம் மன் சத்தரஹுல்லாஹ் முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹ் ஃபித்துனி அவல் ஆஹிரா எவன் ஒருவன் ஒரு முஸ்லீமுடைய தவறை அல்லது குறையை மறைக்கின்றானோ அல்லாஹ் அவனுடைய குறையை இந்த உலகத்திலும் மறுமையிலும் மறு மறைத்து விடுவான் சுஹானால் அன்புக்குறுகளே ஒரு விஷயம் நாம் இந்த உலகத்தில் ஒரு முக்மினுக்கு ஒரு சகோதரனுக்கு செய்கின்றோம் அதற்கு கொடுக்கக்கூடிய பதிலும் கூலியும் சன்மானம் என்ன இந்த உலகத்திலும் அதே போல் அல்லாஹால நமக்கு உதவி செய்வான் மறுமையிலும் அதைவிட சிறப்பாக இருக்கக்கூடிய கடுமையான ஒரு நாட்டில் அல்லாஹால நமக்கு உதவி செய்வான் இங்கு ஒரு முஸ்லீமுடைய தவறு அவனுடைய குறை நமக்கு தெரியுது என்றால் அதை மறைப்பது நாம் அதை மறைக்க வேண்டும் எப்படி மறைக்க வேண்டும் ஷேக் ரஹிமா அல்லா அவர்கள் மூன்று நிலையிலே சொல்லியிருக்கின்றார்கள் மூன்று நிலையில் அதை மறைக்க வேண்டுமா இல்லையா என்று ஒன்று ஐ ஹைரன் அது மறைப்பது ஹைராக இருந்தால் அது கடமையாகிவிடும் இரண்டாவது அது மறைக்கக்கூடிய விஷயம் என்பது ஒரு தீமை செய்தவனாக இருப்பான் அந்த தீயதை மறைக்க வேண்டுமா மூன்றாவது <clears throat> தெரியாது இது மறைப்பதனால் நல்லதா அல்லது சொல்கிறதனால் நல்லதா என்று தெரியாது அப்படி இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும் அங்கு ஒரு எடுத்துக்காட்டு கூறுகின்றார்கள் எடுத்துக்காட்டாக ஒரு மனிதன் நல்ல பண்புள்ளவன் நல்ல ஒழுக்கம் உள்ளவன் அவன் தவறு செய்து விட்டான் அவன் தவறு இப்படி செய்ய மாட்டான் அவனுடைய பண்பும் அவனுடைய ஒழுக்கம் எப்படி அவன் தவறு செய்ய மாட்டான் ஆனால் தவறு அழித்து விட்டான் ஒரு பாவம் செய்து விட்டான் அங்கு என்ன செய்ய வேண்டும் பமிஸ்லோஹோஸ் இப்படி இந்த நிலைமையில் அவனுடைய தவறை மறைப்பது மஹ்மூதுன் மஹ்மூத் என்றால் அது கண்ணியப்படுத்தப்பட்டதோ அல்லது புகழப்பட்டது இப்படி செய்யக்கூடியவனுக்கு புகழ வேண்டும் என்ன பொதுவாக அவன் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் பேண பேணுதலாக இருக்கக்கூடியவன் ஏதோ அவன் தவறு செய்து விட்டான் அது எனக்கு தெரிந்து என்றால் நான் அதை என் மீது கடமையாகி விடுகின்றது இப்படி நான் மறைத்தேன் என்றால் புகழக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் என்று ஷேக் ஹுசைம் என்று கூறுகிறார் இரண்டாவது இன்கான சத்ரு ஷர்ரன் அதை மறைப்பதனால பிரச்சனை ஏற்படும் என்று வரும் பொழுது எடுத்துக்காட்டாக கூறினார்கள் ஒரு மனிதன் பாவத்திலே விழுந்து கொண்டிருக்கணும் எப்போ பார்த்தாலும் பாவம் செஞ்சு கொண்டிருக்கான் அவனால் வந்து சிரமம் தான் ஏற்பட்டு கொண்டு இருக்கின்றது மனிதர்களுக்கு சிரமம் தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையில் அவனுடைய தவறையோ குறையோ மறைக்கக்கூடாது மாறாக அதை எங்கு கொண்டு செல்ல வேண்டுமோ எங்கு கொண்டு சென்றால் அந்த பிரச்சனை தீர்வுமோ அங்கு கொண்டு செல்லும் இஸ்லாமிய ஆட்சி இருக்கும் பொழுது காதியும் கொண்டு செல்வார்கள் அங்கு அவன் காதி அவர்களுக்கு <clears throat> எப்படி தீர்க்க வேண்டுமோ அப்படி தீர்ப்பார் ஆக இரண்டாவது நிலை ஒரு மனிதன் தவறே செய்து கொண்டிருக்கின்றான் சிரமத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றான் மக்கள் அறிவ அனைவரும் அறியக்கூடியவர் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் மறைக்கக்கூடாது அதை நாம் எடுத்துக்கொண்டு எங்கு நாம் அதை ஒப்படைக்க வேண்டுமோ அதை ஒப்படைப்பது அது நாம் படிக்க வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும் நாம் பணிபுரியக்கூடிய ஸ்கூலாக இருக்கட்டும் அல்லது மாணவர்களாக இருக்கட்டும் இந்த நிலைமை இவர்களுக்கு இந்த ரெண்டாவது நிலை மூன்றாவது நிலை இது சொல்வதனால இது சொல்கிறது இது நல்லதா வெளிப்படுத்துவது நல்லதா மறைப்பது நல்லதா என்று தெரியாத நிலைமையில் அங்கு என்ன செய்ய வேண்டும் அங்கு ஷேக் உசைமின் ரஹ்மல்லா அவர் கூறுகிறார்கள் இதை அவன் ஃபல் அஸ்லன் ரஹைர் அந்த நிலைமையில் மறைத்து விடுவது அதை சிறந்ததாக இருக்கின்றது மறைப்பது என்பது சிறந்ததாக இருக்கின்ற இந்த இரண்டு சொல்லப்பட்ட இரண்டு நிலையும் இல்லாமல் நடுநிலையாக இருக்கும் பொழுது மறைப்பது சிறந்ததாக இருக்கின்றது அவனுக்கு அங்கு நல்ல உபதேசங்களை கூறி இப்படி இருக்கின்றது என்று அவர்களுக்கு நாம் நினைவூட்ட வேண்டும் இப்படி செய்தும் என்றால் நாம் ஒவ்வொருவரும் தவறு செய்யக்கூடியவர்கள் ஒவ்வொருவரும் நாம் அறிந்தோ அறியாமையிலோ தவறு செய்யக்கூடிய மனிதர் மனிதனாக இருக்கின்றோம் அப்படி அல்லாஹு தாலா நம்முடைய தவறுகளையும் பாவங்களையும் அல்லாஹு தாலா என்ன செய்வான் மறைத்து விடுவான் மறுமை நாள் ஹதீஸில் வருகின்ற அல்லாஹு தாலா மனிதனுடைய நெருக்கமாக வந்து அவனுடைய தோல் பக்கம் வந்து அவனுடைய காதில் கூறுவான் நீ இன்ன இந்த தவறை செய்தாயா என்று கேட்டு நான் நீ மறும் நீ உலகத்தில் மறைத்து விட்ட அதை இன்று நான் மக்கள் மத்தியில் முழுமையாக மறைத்து விடுகின்றேன் மன்னித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் கூறுவான் ஆக அன்பு குறைகளே நாம் நம்முடைய இது அல்லாவுடைய மிகப்பெரிய ஒரு நேமத்து நம்முடைய பாவங்கள் நம்முடைய தவறுகள் மக்களுக்கு முன்னால் வெளிப்படவில்லை வெளிப்பட்டிருந்தென்றால் எப்படி நான் உங்களுக்கு கண்ணியம் படுத்துகின்றனோ அந்த கண்ணியம் உங்களுக்கு கிடைத்திருக்காது அல்லது நீங்கள் எப்படி என்னை கண்ணியப்படுத்துகின்றீர்களோ என்னிடம் நல்ல முறையை பழகின்றீர்களோ அந்த நிலைமை ஏற்படாது இது அல்லாவுடைய ஒரு நியமத்தும் ஒரு அருட்கொடையாக இருக்கின்றது ஒரு கருணையாக இருக்கின்றது நம்முடைய குறைகளையும் நம்முடைய தவறுகளையும் அல்லாஹ் தாலா மறைத்து விடுகின்றான் எதற்காக அவகாசத்தை கொடுக்கின்றான் நீ தன்னை சீர்படுத்திக்கொள் திருத்திக்கொள் வாய்ப்பு இருக்கின்றது என்று ஆகிய இந்த மூன்று விஷயங்களை நாம் அறிந்தோம் இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பாகத்தில் நாளை நாம் மற்ற மீதமுள்ள விஷயங்களை நாம் அறியலாம் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடியவருக்கும் இந்த சொல்லப்பட்ட விஷயங்களை நாம் இதை உணர்ந்து புரிந்து அமல்படுத்தக்கூடிய தௌஃபிக்கை நமக்கு கொடுத்தருள்வானாக சுஹானக் அல்லாம் பிஹம்திக இல்லா இல்லா தஸ்தபிருக்கவா தூபு இல்லை